الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون صدق الله العليم நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை சேர்ந்த தாபியங்கள் தவறு தாபியங்கள் இறுதி நாள் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமையை ஒரு கடமையின மதித்து நேர காலத்துடன் மஸ்ஜிதிலே எதுக்காப்புடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே வாலிப சகோதரர்களே படைத்தான் தபுல் இசத் அல்லா இவற்றை எல்லாம் எடுத்தடவுங்கள் பகரமாக சுவர்க்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையிட்டிருக்கின்றானோ அத்தகைய நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் இவற்றை எல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள் பகரமாக படு பயங்கரமான நலன் தான் இருக்கின்றது என்று என்னையும் உங்களையும் எச்சரித்திருக்கின்றானோ அத்தகைய பாவ காரியங்களில் இருந்து முற்று முழுதுமாக தவிர்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான மேலான பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உலகத்திலே ஓர் முஸ்லீம் என்ற அடிப்படையில் ஓர் மொமீன் என்ற அடிப்படையில் ஆறு விடயங்களை கொண்டு ஈமான் கொள்வது கடமை آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு விடயங்களை கொண்டும் ஒவ்வொரு முக்மினும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமான் கொள்வது கடமை அவருடைய அல்லாயார் நபியார் வேதம் என்ன போன்ற இந்த ஆறு விடயங்களை கொண்டும் ஈமான் கொள்வது கடமை ஈமானும் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே வமலாய்கத்திகி மலாய்க்கமார்களை கொண்டும் ஈமான் கொள்கிறோம் என்று வாயால் சொல்லி இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் யாரும் எந்த மலக்கையும் கண்ணால் கண்டது கிடையாது நானும் நீங்களும் ஹசத் ஜிபி அலிஸ்லாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹசத் மீசா அலிஸ்லாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னும் நாம் எத்தனையோ மலாய்க்கமார்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் வானவர்களுக்கெல்லாம் தலைவர் ஹசத் ஜிபிலா இருந்தாலும் கூட மலாய்க்கமார்களை கொண்டு ஈமான் கொண்ட நானும் நீங்களும் முதலாவது காணப்போவது ஹசரத் ஜிபில் அலை அல்ல கண்ணியமானவர்களே அன்பு வாரிசர்களே மலாய்க்கமார்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் நபியை தவிர முதலில் காணும் மலக்கு ஹதரத்தே இஸ்ராயில் மலக்குல் மவுத் அலஹிசலா வசலாம் யார் கண்ணியமாவர்கள் இந்த மலக்கு ஏன் இவருக்கு மலக்கல் மவுத் என்று பெயர் வந்தது யார் இவருக்கு பெயர் வைத்தது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மலாய்க்கமாக இருக்கும் போது ஏன் இந்த வழக்கை எல்லாம் ரூவுக்காக வேண்டி பொறுப்பு சாட்டினான் நான் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் யாரோ மௌத்தாம் அவங்க இஸ்லாம் வந்து வைத்திருப்பாரு மலக்குள் மௌத்தா ரூஹுக்கு பொறுப்பு வெறுமனே மலக்குள் மௌத்தை பற்றி நானும் நீங்களும் விளங்கி வைத்திருப்பது அவர் வருவார் ரூஹை கைப்பற்றுவார் என்ற ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம்தான் கண்ணியமானவர்களே அத்துரல் மன்சூர் கிதாப்ல இமாம் ஷீத் ரஹமத்துல்லா அது ஹுரைரா ரலி அல்லாஹு தொட்டும் ஒரு விவாயத்தை பதிவு செய்யறாங்க ரபுலிதத் உலகை படைத்ததற்கு பின்னால் உலகத்திலே மனித வர்க்கத்தை படைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான் அதில் முதலாவது மனிதராக அதற்கு ஆதமாக வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய முடிவு அரிசை சுமக்கும் ஒரு மலக்கை அழைத்து அல்லாஹ் சொன்னான் என் மலக்கு நீங்கள் பூமிக்கு செல்ல வேண்டும் பூமியில் நாலா திசையிலிருந்தும் மண்ணை அள்ளிக்கொண்டு வர வேண்டும் நான் அந்த மண்ணிலிருந்து மனிதனை படைக்கப் போகிறேன் கண்ணியமானவர்களே அந்த மலக்கோ அந்த மலக்கோ பூமியை நோக்கி வந்தார் பலம்மா ஹவாலியா புதத்துரா குனிந்தார் மண்ணை அள்ளுவதற்காக வேண்டி காலத்தில் அரவு பூமி பேச ஆரம்பிக்குது வந்த வழக்குடன் பூமி ஒரு டிபேட்ட முன்வைக்குது அந்த பூமி சொல்லிச்சு அக்கலுக்க பில்லதி அரசல இந்த வார்த்தைக்கு எங்கட உங்களோட பாஷையில வினைகிறதற்கு இதற்கு நான் மொழிபெயர்த்தேன்டா அல்லாக்காக கேட்கிறேன் என்ன எடுத்துட்டு போக ஏ வந்த மலைக்கே அல்லாத பேரை முன்னிட்டு கேட்கிறேன் என்ன எல்லி எடுத்துட்டு மட்டும் பேசவான அந்த மலக்கு பார்த்தாரு கேட்பதோ அல்லாருடைய பேரை முன்வைத்து அல்லாதை விட பெரியது வேறு எதுவுமே கிடையாது அல்லாருடைய பேரை என்று சொன்னதற்கு பின்னால் அதை தாண்டி செய்யும் தைரியமும் கிடையாது வந்த மலக்கோ திரும்பி சென்று விட்டார் வானத்திற்கு அல்லா கேட்டார் மலக்கே மண்ணெங்க எல்லா நான் மண்ணை எடுக்க போனேன் பூமி என்னுடன் பேச ஆரம்பித்தது பூமி சொல்லிச்சு அல்லாக்காக கேட்கிறேன் விட்டுட்டு போங்க நான் விட்டுட்டு வந்துட்டேன் யா அல்லா நல்லா இன்னும் ஒரு வழக்கை அழைத்தான் நீங்கள் பூமிக்கு செல்ல வேண்டும் நாலா திசையிலிருந்து மண்ணை எடுக்க வேண்டும் அந்த வழக்கம் பூமிக்கு வந்தால் குனிந்தார் மண்ணை எடுக்க அதே பூமி அதே வாதத்தை மீண்டும் முன்வைத்தது வந்த மலக்கோ திரும்பி சென்று விட்டார் அல்லா அனைத்து மலாய்க்கமார்களுக்கு மத்தில் இருந்த ஒரு மலக்கை அல்லா தெரிவு செய்து அந்த மலக்கை பார்த்து அல்லாஹ் சொன்னான் இது என்னுடைய கட்டளை நீங்கள் பூமிக்கு செல்ல வேண்டும் மண்ணை எடுத்து வர வேண்டும் அந்த மலக்கும் பூமிக்கு வந்தார் மண்ணை எடுக்க குனிந்தார் பூமி பேச ஆரம்பிச்சு அர்சலக் அல்லாக்காக கேட்கிறேன் எடுக்கவானன் ஏன் இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட போவதும் மனித ஜீவராசிகள் அவர்களில் ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்வார்கள் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு கூட்டம் நரகத்துக்கு செல்ல போகிறார்களே அந்த நரகை தாங்கும் சக்தி மண்ணாகிய எனக்கு கிடையாது பூமி பாய்ந்துச்சு நரகத்துக்கு மண் பாய்ந்துச்சு நரகத்துக்கு நரகத்துடைய வேதனைக்கு கண்ணியமானவர்களே வந்த மலைக்கு சொன்னார் இது உங்களுடைய ஒரு ரிக்வஸ்ட் ஒரு வேண்டுகோள் ஆனால் என்னுடைய ரப்பு என்னை படைத்து பரிபாலிக்கும் ரப்பு அல்லா என்னை பார்த்து விடுத்ததோ கட்டளை ரப்புடைய கட்டளைக்கு முன்னால் யாருடைய பொறுப்படுத்தலையும் நான் கணக்கெடுக்க மாட்டேன் யார் எதை சொன்னாலும் நான் அதை என்னுடைய மண்டையில் போட்டுக் கொள்ள மாட்டேன் வந்த வழக்கோ குனிந்தார் மண்ணை எடுத்து வானத்தை நோக்கி சென்றார் ரபுலுகத் அல்லா அந்த மண்ணிலிருந்து ஹஜரத் ஆதம் அலைசலாமை படைத்தான் படைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் அந்த மலக்க பார்த்து கேட்டான் என் மலக்கே இவ்வளவு மலாய்க்கமாகவே பூமிக்கு அனுப்பினேன் அல்லாஹ் என்ற ஒரு பேருக்கு பின்னால் எதையும் செய்யக்கூடாது என்று திரும்பி வந்து விட்டார்களே நீங்கள் மாத்திரம் எவ்வாறு மண்ணை சுமந்து கொண்டு வந்தீர்கள் இந்த மலக்கு சொன்னார் யாழ்லா எனக்கு உன்னுடைய கட்டளைக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவும் பெரு கிடையாது யாழ்லா உன்னுடைய ஒரு வார்த்தைக்கு முன்னால் எனக்கு இந்த முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு அது எந்த விதமான பொறுமதியும் கிடையாது <coughs> கண்ணிமானவர்கள் படைத்தவன் அல்லா அந்த மலக்க பார்த்து சொன்னான் ஏ மலக்கு எப்படி நீங்க போய் மண் எடுக்கிற நேரத்துல இந்த மண் உங்கள்கிட்ட செஞ்சிட்டோம் எப்படி இந்த மண்ணோட கதறிச்சோ வானம் நெருக்கலான முட்டுட்டு போங்க கொஞ்சம் டைம் தாங்க இப்பே வானந்து எப்படி இந்த மண் கெஞ்சிச்சோ கதறிச்சோ இதே போன்று இந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதரும் கடைசி சந்தர்ப்பத்திலே ரூகை பிரிக்கும் சந்தர்ப்பத்திலே மண்ணுடைய அதே தன்மை கெஞ்சுவான் கதறுவான் இப்ப கூட்டிட்டு போகவாத கொஞ்சம் டைம் தாங்க குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது தொழில் இருக்குது எனவே கொஞ்சம் டைம் தாங்க அல்லாக்காக கேட்கிறேன் என்ன விட்டுட்டு போங்க இந்த மனிதன் கெஞ்சுவான் கதறுவான் அந்த நேரத்திலே உங்களை தவிர யாரு சென்றாலும் விட்டு விட்டு வந்துடுவார்கள் ஆனால் என்னுடைய கட்டளைக்கு முன்னால் எதையும் பொருட்படுத்தாத நீங்கள் தான் இந்த ரூகை எடுக்க தருவியான மலக்கு எனவே நீங்கள் தான் ரூஹுக்கு அதிபதி நீங்கள் தான் ரூகை கைப்பற்ற தகுதியான மலக்கு ஹசரத் மலக்குல் மவுத் அலைசலாமுக்கு மலக்குல் மௌத் என்று பெயர் வந்த தரித்திரம் நான் கொஞ்சம் தலைப்புக்கு அங்கால போறேன் மன்னிச்சுக்கோங்க கிழமையில ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா இந்த டைம்ல நடக்கும்ன்ற விஷயம் எங்களுக்கு அல்ல நாட்டில் இருக்கிற அந்நியவர்களுக்கு கூட தெரியும் எங்கேயாவது பள்ளி உடைச்சா எங்களுக்கு கோபம் போகுது யாராவது அல்லாக்கு எதிராக போர்ட் பிடிச்சா எங்களுக்கு ரத்தம் சூடாகுது கண்ணியமானவர்களே இது எல்லாம் இஸ்லாமிய அடையாளத்துக்கு செய்யப்படும் கேவலங்கள் பள்ளியை உடைத்தார்கள் என்று மார்க்கம் அழிய போவது கிடையாது அல்லாவுடைய பெயரை கொச்சப்படுத்தி எழுதி போட் போட்டது என்பதனால் அல்லாஹுடைய அந்தஸ்து கண்ணியம் குறைய போது கிடையாது ஆனால் மார்க்கத்துடைய கடமையை கொச்சைப்படுத்துவது படைத்தவன் அல்லாவை கொச்சைப்படுத்துவதற்கு சமன் இந்த ஜும்மாவுடைய பருல நானும் நீங்களும் அதை பொறுமதியை விளங்கி இமாம் மெம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால நானும் நீங்களும் பள்ளிக்குள்ள வரலாற்றி ஏந்தவனோட பார்வையில் இந்த ஜும்மா சும்மா ஜுஜுப் என்று அர்த்தம் அல்ல பாதுகாக்கணும் உண்மையான இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் பள்ளி வாய்களை உடைக்கும் சமூகம் வெளியே இல்ல பள்ளிக்குள்ள நாங்கத்தான் எனவே காரணம் தான் மன்னிச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை ஓப்னு தெரியும் அதுக்காக வேண்டி நாட்டுல கூட பாடசாலையில கூட நேரத்தை உட்காங்கன்னு தெரியும் நானும் நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து ஜும்மாக்கு நேரத்தோட வந்து உட்கார்ற அந்த பழக்கத்தை கொண்டு வந்தா நாங்க மஸ்ஜிதுக்குள்ள டைம் கொண்டு சேர்ந்தா வெளியே எங்களுக்கு எதிராக சேர் அந்த கூட்டத்தை ரபுலிதத்தெல்லாம் அழிப்பாண்டத்துல இந்த சந்தேகமே இல்லை எனவே மன்னிச்சுக்கோங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு ஏந்தி அளவு நேரத்தோட வந்து உட்கார்ந்த பழக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா எனவே கண்ணியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் யார் இந்த வழக்கில் மவுல் இவருடைய தோற்றம் என்ன இவருடைய பிரமாண்டம் என்ன எங்கள் எல்லாத்துக்குமே ஐபோன்ல போல இருந்து ஐபோன் டென் வரைக்கும் அறிவு இருக்குது ஐபோன்ல இதுதான் அறிவு இருக்குது புதுசா ஏதாவது ஒரு லேப்டாப் வரையில அதை பத்தி பூர்த்தியான அறிவு இருக்குது அது எத்தனை ஜிபி அது என்னென்ன இருக்குது இது பத்திய பூர்த்தியான அறிவு இருக்குது கண்ணியமானவர்களே ஒரு ஜனாதிபதி வந்தார் அவர் யாரு அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவர் எப்படி வந்தாரு பூர்த்தியான அறிவு இருக்குது கண்ணியமானவர்களே நானும் நீங்கள் உலகத்தில் கண்டு கழிக்க போகும் கடைசி காட்சி இந்த முகத்தை பார்த்ததற்கு பின்னால உமாவை பார்க்க முடியாது இந்த முகத்தை கண்டதற்கு பின்னால் மனைவி பக்கத்தில் இருப்பால் பார்த்து ரசிக்க முடியாது அப்பேற்பட்ட அந்த மனக்குள் மௌத்து யாரு தெரியா அவன் அந்தஸ்து என்ன தெரியா அவன் பலம் என்ன தெரியா கண்ணியமானவர்களே அந்த ஜிப்தி அலிசலாம பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆறுநூறு இறக்கைகள் பிரமாண்டமான ஒரு படைப்பு இரண்டு இறக்கைகளை விரித்தால் முழு பூமியும் மறைந்துவிடும் இரண்டு இறக்கைகளை அடிக்க தேவையில்ல உசுப்பினால் போதும் ஏழு வாரத்திலிருந்து பூமியை நோக்கி கண் இணைக்கும் நேரத்துக்குள்ளால் வந்துவிடுவார்கள் ஹஜத் ஜிபின் அலி சலாத்து வசலாம் மலக்குள் கண்ணியமானவர்களே ஹஜத் ஜிபில் அலி இஸ்லாமுக்கு வெறுமனே ஆறுநூறு இறக்கைகள் மலக்குல் மௌத் அலி சலாத்து வசலாமுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் இறக்கைகள் சுபகானம் தடவை ஹசரத் ஆதம் அலி சலாம் அல்லா கிட்ட கேட்டாங்க யாழ்லா நான் ஒரு நபியாக இருக்கிறேன் எனவே என்னுடைய கடைசி சந்தர்ப்பத்தில் என்னுடைய ரூகை கைப்பற்றும் அந்த சந்தர்ப்பத்திலே மலக்குள் மவுத் நல்ல தோட்டத்தில் தான் வருவார் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆனாலும் யாழ்லா இந்த உலகத்திலே பாவத்திலே மூழ்கி கிடக்கும் தொழுகையிலே பொறுப்போக்காக இருக்கும் டிவில அராத்திர படத்துல நாடகத்துல மூழ்கி இருக்கும் இத்தகைய பாவிகளுடைய ரூகை கைப்பற்றும் அந்த தோட்டத்தை நான் கண்டு கழிக்க ஆசைப்படுகிறேன் யாழ்லா எனக்கு அதற்கு ஒரு அனுமதி தர முடியுமா அல்ல சொன்ன ஆதம் வானன் தாங்க மாட்டீங்க இல்லையாள்லா எனக்கு ஒரு ஆசை ஆசையாள்லா அந்த தோட்டத்தை கண்டு கழிக்க வேண்டும் எனக்கு ஒரு அனுமதி தாயாள்லா அல்ல சொன்ன ஆதம் அலிசலாமுக்கு ஒரு பாலைவனத்தை சொல்லி இந்த இடத்துக்கு நீங்க போங்க அந்த ஜிபி அலை இஸ்லாமுடன் மலக்குல் மௌத் அலை இஸ்லாமையும் அல்ல அம்பேரத்திற்கு அனுப்பி வைத்தான் கண்ணியமானவர்களே வந்த மலக்குல் மவுத் அலஹிசலாத்து வசலாம் தன்னுடைய இரண்டு இறக்கைகளை விரிக்க ஆரம்பித்தார்கள் அந்த இரண்டு இறக்கைக்கு உள்ளால் இருந்தும் சுவனத்தினுடைய தென்கள் காப்பி வீச ஆரம்பித்தது சுவனத்துடைய நறுமணங்கள் வெளிவர ஆரம்பித்தது கூர்லிங்களுடைய இன்னிசை பாடல்கள் வெளிவர ஆரம்பித்தது அது அலிஸ்லாம் சொன்னாங்க எனக்கு பார்க்க வேண்டியது இந்த தோற்றம் அல்ல ஏனென்றால் என்னுடைய மரண தருவாயிலே நான் பெரும்பாலும் இந்த தோற்றத்தை தான் கண்டுகளிக்கப் போகிறேன் எனக்கு தேவை இந்த உலகத்தில் இருக்கும் பாவினுடைய ரூகை கைப்பற்றும் போது உங்களுடைய தோற்றம் சொன்னாங்க மலக்குள் மவுத் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம பார்த்து ஆதம் வானம் தாங்க மாட்டீங்க சொன்னாங்க அதை சொல்லும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நான் படைத்த நல்லாவுடைய அருவலுடன் வந்திருக்கிறேன் மலக்குள் மவுத்து உங்களுடைய அந்த தோற்றத்தை எனக்கு காட்டுங்கள் மக்கள் எழுதுறாங்க பதா உலமாக்கள் இருப்பீங்க உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க அரபுல பதாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு சொல்றேன் முழுமையா அவங்களுடைய நாலாயிரம் இறக்கையையும் விரிக்கல்ல வெறுமனே இரண்டே இரண்டு இறக்கைகளை விரிக்கல்ல பலம்மா பதா விரிக்க ஆரம்பித்தார்கள் அந்த இரண்டு இறக்கைக்கு உள்ளால் இருந்தும் நரகத்துடைய நெருப்பு ஜுவாலைகள் வெளிவர ஆரம்பித்தது இரும்பிலாலான ஆயுதங்களும் தம்மெட்டிகளும் நெருப்பிலால் கொழுகப்பட்டிருந்தது காதுக்கு சகிக்க முடியாத உள்ளம் தாங்காத ஒரு படுபயங்கரமான சத்தம் அந்த இறகுக்கு உள்ளாலிருந்து வெளியே வர ஆரம்பித்தது இதை பார்த்த மாத்திரத்திலே ஹசத் ஆதம் அலிசலாம் தலை சுற்றி கீழே விழுந்தாங்க ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் மயக்கத்திலே ஏழாவது நாள் எழும்பியதற்கு பின்னால சொன்னாங்க நான் இன்னும் என்னுடைய இறக்கைகளை விரிக்க ஆரம்பிக்கல்ல விரிப்போம் என்று நினைத்தேன் கண்ணியமானவர்களே இது அதற்கு ஆதம் அலிஸ்லாமுடைய சக்கராத்துடைய சந்தர்ப்பம் அல்ல இது மலக்குள் மௌத்துடைய ரியல் தோற்றம் அல்ல வெறுமனே ஹசத் ஆதம் அலிஸ்லாமுக்கு மலக்குள் மௌத் காட்டிய வெறுமனே ஒரு எக்ஸாம்பிள் பாவமே அறியாத பாவத்தை கண்டுடாத பாவத்தை செய்ய நினைக்காத அசத் ஆதம் அலிசலாம் ஒரு நபிக்கே தாங்காமல் மயங்கி விழுந்தார்கள் என்றா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏந்த உங்களோட கடைசி சந்தர்ப்பத்தில நானும் நீங்களும் பாவத்தோட நானும் நீங்களும் ஹராத்தோட நானும் நீங்களும் டிவியோட நானும் நீங்களும் நாடகத்தோட நானும் நீங்களும் குடுவோட கஞ்சவோட இருக்கிற நேரத்துல இந்த மரக்குள் அந்த பயங்கரமான தோற்றத்துல வந்தா அந்த தோற்றத்தை தாங்கும் சக்தி எனக்கு இருக்கின்றது லேசான விஷயம் அல்ல அந்த மலக்குள் மௌத்தை பார்ப்பது சக்கராத்னு சொல்றது ஒரு லேசான விஷயம் அல்ல உச்ச உச்சகட்டமான சக்கராத்துறைய வேதனை இந்த மலக்குள் மௌத்தை கண்டு கழிக்கும் தோற்றம் சக்கராத்தை பத்தி நானும் நீங்களும் சும்மா கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இப்ப ஆரம்பிச்சு கியாமத் வரைக்கும் சக்கராத்துடைய வேதனையை தெளிவுபடுத்தினாலும் கூட யாருக்கும் இதுதான் சக்கராத் என்று உணர்ந்து கொள்ள முடியாது நான் பேசுவதை வைத்து நீங்கள் ஓஹோ இதுதான் சக்கராத்தா என்று நினைத்தால் அதுதான் சக்கராத்துடைய ஆரம்பமாக இருக்கும் அப்பா சொல்லி அல்லாஹு கிட்ட வந்து கேட்டாங்க யார சொல்லலாம் எனக்கு இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய சக்கராத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களே சொன்னாங்க சக்கராத்னு சொல்றது தெளிவுபடுத்த முடியுமான ஒரு வேதனை அல்ல அதை ஒவ்வொருவரும் உணர்ந்தே ஆக வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஓஹோ இதுதானா அந்த சக்கராத் என்று புரிந்து கொள்ள முடியும் சக்கராத்தை தெளிவுபடுத்தேலா சக்கராத்தை பயான் பண்ணேலாம் இருந்தாலும் இபின் அப்பாஸ் துலகத்திலே வாழக்கூடிய நல்ல மனிதன் ஆகவும் தக்குவாதாரி பெஸ்ட் ஆஃப் தக்குவாதாரியுடைய தக்கராத்தை நான் சற்று தெளிவுபடுத்துகிறேன் சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துலகத்தில் இவரை போல பேணுதலான பக்குவமான தக்குவாதாரி இல்லைன்னு இருக்கிறாரே அத்தகைய ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் லவ் அன்ன சரத்தன் இந்த மனிதனோ தக்ராத்திலே வேதனையில இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த வேதனையின் காரணத்தினால் அவருடைய உடம்பில் இருக்கும் ஒரே ஒரு முடி கலண்டு இந்த பூமிக்கு விழுமேயானால் அந்த வேதனை தாங்க முடியாமல் உலக மக்களும் அழிந்து விடுவார்கள் சுபகானல்லா அந்த முடியலை சுமந்த அந்த உடம்பினுடைய வேதனை சுபகானல்லா நாங்கள் நீங்களும் அடைய அடையவிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அதே தொடர்ல சொன்னாங்க மையா இந்த உடம்புக்கு வரக்கூடிய அந்த சக்கராத்துடைய வேதனை அந்த மரண தருவாயிலே வரக்கூடிய அந்த கடைசி வேதனையிலிருந்து ஒரே ஒரு தொட்டெடுத்து உலகத்தில் இருக்கும் அனைத்து மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த மலைகளுக்கு மேலால் சக்கராத்துடைய வேதனை ஒரே ஒரு டொட்டை வைத்தால் அந்த வேதனை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் உருகி வடிந்து விடும் என்றார்கள் நான் பேச பிராவுடைய சக்கராத் அல்ல அபூஜால் அபுலாம் ஆமானுடைய சக்கராத் அல்ல உலகத்தில் வாழும் பெஸ்ட் தக்குவாதாரி இவருடைய தக்கராத்தே இந்த அளவு கல்லும் என்றால் அன்பு வாழ்க்கைகளே எங்களோட இரவுகள் பேஸ்புக்கோட எங்கட பால்கள் அந்நிய பெண்களோட எங்கட மனைவிமார் டிவியோட எங்களோட அந்திப்பொழுது நாடகத்தோட ஏந்த தக்கரா அது எப்படி வரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாளை கியாமத்துடைய சந்தர்ப்பத்திலே ரபுல் இசத் அல்லாஹ் ஹசத் ஆதம் அலிசலாம் எழுப்பாட்டுவான் எழுப்பாட்டக்கூடிய நேரத்துல ஹசத் ஆதம் அலிசலாம் நடுநடுங்கிக் கொண்டு எழும்புவாங்க அல்லா கேட்பான் ஹசத் ஆதம் அலிசலாம பார்த்து ஆதமே நீங்க நடுங்குறீங்க ஆதம் அலிசலாம் சொல்லுவான் சொல்லுவாங்க யாழ்லா என்னுடைய உலகத்தினுடைய கடைசி தருவாய்கள் என்னுடைய உலக வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீ என்னுடைய உடம்புக்கு ஒரு வேதனையை தந்தால் சக்ராத் என்ற பெயர்ல யாழ்லா அந்த வேதனையினுடைய உச்சகட்டம் அந்த வேதனையுடைய கொடூரத்தை நான் இன்னமும் என்னுடைய உடம்பிலே உணர்கிறேன் யா அல்லா சொன்னதொரு நபி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பின்னால் அந்த கியாமத்தில் கூட ஒரு நபியே சக்கராத்துடைய வேதனையை உணர்வார்கள் என்றால் நானும் நீங்களும் எங்க கண்ணியமானவர்களே அந்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அல்லாஹினுடைய ஹலீல் அல்லாஹ் மிகவும் நேசித்த ஒரு மனிதர் அல்லாஹினுடைய இறை நேசன் மரணத்திற்கு பின்னால் ரபுல் இதல்லா இப்ராஹிம் அலி சலாம பார்த்து கேட்டான் யா ஹலீலி கைஃப மவுத் என்னுடைய அன்பனே என்னுடைய நேசனே உங்களோட மௌத்த நீங்க எப்படி அடைஞ்சீங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க யாழ்லா என்னுடைய மரண தருவாய் நீ கடைசியாக எனக்கு ஒரு வேதனை தந்தாய் தகராத்து என்ற பெயர்ல அந்த வேதனையை நான் எப்படி உணர்ந்தேன்டா யாழ்லா ஒரு கொதிக்க கூடிய என்ன காட்சியில அந்த என்ன காட்சி கொதித்துக் கொண்டிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிட்டு குருவிய பிடிச்சி அந்த எண்ணெய் காட்சிக்குள்ள போட்டெடுக்கிறாய் ஃபுல்லா உற்றாயில் அது கருகி போறதற்கு அதை விட்டாயில் அது பறப்பதற்கு இந்த இடைப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த சிட்டுக்குருவி என்ன வேதனையை உணருமோ அதை விடவுமோ வேதனையை நான் உணர்ந்தேன் யாழ்வா இன்னும் ஒரு விவாயத்தில் நல்ல பச்சையா ஒரு ஆட்டை உயிருடன் இருக்கும் போது அதனுடைய உடம்பிலிருந்து அதனுடைய தோலை பச்சை பச்சையாக உருத்தெடுக்கும் போது அந்த ஆடு என்ன வேதனையை உணருமோ அதை விடவும் ஒரு கொடூரமான வேதனையை உணர்ந்தேன் யா அல்லா கண்ணியமானவர்களே படைத்தவன் அல்லாஹ் சொன்ன பதில் இப்ராஹிமே நான் இந்த உலகத்தில் யாருடைய தகராத்தை குறைக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறேனோ அந்த பட்டியல் அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருப்பது உங்களுடைய பெயர் தான் இப்ராஹிமி கண்ணியமானவர்களே படைத்தவன் அல்லாஹ் அவன் குறைக்க நினைத்த தகராத்து எந்த அளவுக்கு கடினம் என்றால் படைத்தவன் அல்லாஹ் பிடிக்க நினைத்த உங்களோட தகராத் அது எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கண்ணியமானவர்களே என் மனைவி டிவிக்கு முன்னால அந்த சந்தர்ப்பத்தில் என் மனைவியுடைய சக்கராத் வந்தா என் மனைவியினுடைய வேதன் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் நான் கஷ்டப்பட்டு திங்க கொடுத்து நான் படிக்க வச்சு நான் சமூகத்தோட நிலைமைக்கு வர வேண்டும் ஆரோக்கிய எங்க மகன் எங்க ஹராத்தோட இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க செய்யறாங்க இந்த ஹராத்தோட எந்த மகனுக்கு மாலுக்கு சக்கராத் வந்தா எந்த முகத்தை வச்சு அந்த அல்லாவை சந்திக்கிறேன் ஹசரத் கூட விட்டு வைக்காத சக்கராத் ஹபீப் சல்லாஹூ அலை வசல்லம் கடைசி தருவாய் வீட்டுக்குள் அன்பு மனைவியுடைய மடியில கழிக்கிறாங்க ஹபீபை பார்ப்பதற்கு இரண்டு விருந்தாளிகள் வருகிறார்கள் வந்தது பூமியினுடைய விருந்தாளிகள் அல்ல ஏழு வானத்தை தாண்டிய மலாய்க்குமார்கள் ஹசரத் ஜிப்ரி அலி இஸ்லாம் வந்து சொல்றாங்க யார சொல்லலாம் உங்களோட நோய் எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க யார சொல்லலாம் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதற்கு இன்னும் ஒரு தோழரும் வந்திருக்கிறார் உங்களுடைய அனுமதி எடுத்து வர சொன்னார் நீங்கள் ஹா என்று சொன்னால் அவர் வந்து விடுவார் இல்லை என்றால் போய் விடுவார் அப்படி கேட்டாங்க யாரு சொன்னாங்க யார் சொல்லல்லா ஹசரத் இஸ்ராயில் மலக்குல் மௌத் அலை சலாத்து வசலாம் வந்திருக்கிறாங்க அது ரசுல்லா கிட்ட மலக்குள் அலஹி சலாத்து கேட்டாங்க யார் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் படைக்கும் போது அல்லாஹ் அந்த மனிதனை படைக்கும் போது தாயுடைய வயிற்றில் வைத்து சில விடயங்களை முடிவு செய்து விடுவார் அந்த வகையிலே யார அல்லா உங்களுக்கென்று இந்த மண்ணுக்கு மேலால் நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க்கு முடிவடைய போகிறது உங்களுடைய ஆயுள் காலம் அறுபத்தி மூணு வருடங்கள் அன்பு நண்பரே அந்த வருடங்கள் முடிவடைய போகின்றது யார சூழல்லா உங்களுடைய அன்பு நபியை பார்த்து கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரு சூழல்லா இதுவரைக்கும் படைத்தவன் அல்லா இந்த மண்ணுக்கு மேலால் யாருக்கும் கொடுக்காத ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது உங்களுடைய கலாக்கதிரையில உங்களுடைய ஆயுள் முடிவடைந்து விட்டது யார் சொல்லலாம் ஆனாலும் படைத்தவன் அல்ல உங்களுடைய அனுமதி பெற்று நீங்கள் வாழ விரும்பினால் வாழலாம் இல்லை என்றால் உங்களுடைய ரூகை கைப்பற்றுமாறு எனக்கு கட்டளை விடுத்திருக்கிறான் நான் என்ன செய்ய அரசுலாம் அன்பு நபியினுடைய இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர் கொட்டுகிறது சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் நான் உலகத்தை விடவும் படைத்தவன் அல்லாஹுவை நேசிக்கிறேன் அந்த ரப்புல் இசத் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றேன் என்ற உடம்பிலிருந்து இந்த ரூவை கைப்பற்றுங்க கண்ணியமானவர்களே ஹபீபுடைய அனுமதி பெற்று கைப்பற்றப்பட போகும் ரூ மலக்குள் மவுத் அலிசலாம் கூட நேசித்த ஒரு மனிதனுடைய ரூ அல்லாஹ் சொல்கிறான் நபியே நாயகமே நீங்க இல்லைன்னா இந்த பூமியர்களுக்கு வாழ யார் சொல்லலாம் நபி கூட அல்லாஹ் கூட கூறுவான்ல ஒரு சில சந்தர்ப்பத்துல தான் நபிய பேர் சொல்லப்பட்டிருக்குது இல்லை என்றால் எங்களுடைய நேசனே என்று அல்லாஹ் கூட நேசித்தர் நபியுடைய ரூ மலக்குள் மவுத் சலாத்து வசலாம் அன்பு நபிடு உடம்புல இருந்து ரூஹ கைப்பற்றாங்க கண்ணியமானவர்களே அந்த தசுருல்லா சக்கராத்து தாங்கேலா அது இருக்க மௌத்துடைய வேதனை தாங்கேலா பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி எடுத்து எடுத்து தன்னுடைய முழு உடம்புலையும் நலச்சி நலச்சி சொல்றாங்க அஷது அல்லா இலாக இல்லல்லா அலா இன்னலில் மௌத்தி லசக்கரார் அலா இன்னலில் மௌத்தி லசக்கரார் உலகத்தில் ஒவ்வொரு மௌத்துக்கும் ஒரு சக்கராத்துடைய வேதன் இருக்குதே அதை நதியா அறிந்து நான் கூட அனுபவிக்கிறேன் ஏண்டி கூட மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அனுபவித்த சக்கரா கண்ணியமானவர்களே ரசூலுல்லா உலகத்துல பாவம் செய்தது கிடையாது அது ரசூலுல்லா உலகத்துக்கு கிடைத்த ஒரு ரஹ்மத் ஹபீப் அல்லா நேசித்தோர் நபி நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹபீபுல்லா சக்கராத்துடைய வேதனை என்றால் ஏன் உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது ஏன் உங்களோட பகல் பொழுது எப்படி போகுது ஏன் உங்களோட தொழுகைகள் எப்படி இருக்குது நாங்க எத்தனை வியாபாரிகள் பக்தியோட தொடர்பு நாங்க எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகள் அமானிதம் என்பதை மறந்திருக்கிறோம் ஏந்த பொறுப்புக்கு கீழால் இருக்கும் எத்தனை பெண்கள் பாதையிலே அலைந்து திரிய நான் காரணமாக இருக்கிறேன் எந்த மனைவி மனைவியை பார்த்து அந்நியவன் ரசிக்கிறான் என்றால் ஏந்த நிலம் என்ன அன்பு வாலிபர்களே கெஞ்சி கேட்கிறோம் நாங்க மிம்பர்ல இருந்து இறங்கி உங்களோட காலை பிடிச்சி கேட்டாத்தான் நீங்க கேட்பீங்கண்டா உலமாக்கள் நாங்க அதையும் செய்ய தயார் அன்பு வாலிபர்களே இஸ்லாத்தினுடைய முதுகெலும்புகள் நீங்க இன்றைக்கு உங்களையே தான் சீரழிச்சு கொண்டும் இருக்கிறாங்க இன்னைக்கு எஃபியில் அதிகம் நேரம் கொடுப்பது இஸ்லாமிய வாலிபர்கள் இன்னைக்கு பார்க்க தகாத படங்களுக்கு அடிமையாக இருப்பது இஸ்லாமிய வாலிபர்கள் இன்னைக்கு போதைக்கும் பெண்களுக்கும் அடிமையாக கிடைப்பது இஸ்லாமிய வாலிபர்கள் நீங்க ஒரு அந்நிய பெண்ணோட நீங்க ஒரு உங்களுக்கு மகாவில்லாத ஒரு பெண்ணோட செக் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்க எப்பிலையோ அல்லது நீங்க இன்டர்நெட்லயோ ஒரு பார்க்க தராத ஒரு படத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே அந்த சக்கராத் வந்தா என்னோட நிலம் என்ன எனவே மாணவர்களே சக்கராத் சொல்றது ஒரு லேசான விஷயம் அல்ல அது இந்த உலகத்துல யாரையும் விட்டு வைக்கக்கூடிய ஒரு விடயமும் அல்ல ஏன் மாணவர்களே இந்த சக்கராத் நபிமாசலை விடுங்க அந்த தசுருல்லாவை விடுங்க பேச இணையவங்களை விடுங்க இந்த சக்கராத் மலாய்க்க மாகலை கூட விட்டு வைக்காத ஒரு வேதனை உலகமும் அழிக்கப்பட்டு விடும் முதல் சூருக்கு பின்னால் படைத்தவன் ரபுல் இஜத் அல்லா கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தனிமையிலே ஆட்சி நடத்தியதற்கு பின்னால் ரபுல் அல்லா அந்த சந்தர்ப்பத்திலே மலக்குல் மவுத் அலைசலாமை பார்த்து கேட்பான் மண் காண பாக்கியன் சித்துன்யா ஏ மலக்குள் மௌத்து உலகத்தில் இப்ப யார் யாரு பேலன்ஸ் அறுக்கிற உலகமும் அறுக்கப்பட்டு முடிஞ்சு மலக்குள் மௌத் அலைசலாம் அல்லா கிட்ட சொல்லுவாங்க யாழ்லா வானவர்களுக்கெல்லாம் தலைவர் ஹசரத் ஜிப்ரி அலைசலாமும் ஹசரத் மீகாயில் அலைசலாமும் அரிசை சுமக்கும் மலாய்க்குமார்களும் நானும் நித்திய ஜீவன் ரப்புல் ஆலமீன் நீயும் மாத்திரம்தான் இருக்கிறோம் யாவ்லா படைத்தவன் அல்லாஹ் சொல்லுவான் மலக்குள் மௌத்த பார்த்து ஹசரத் ஜிப்ரீல் அலிஸ்லாமுடைய ரூஹ கைப்பற்றுங்க மலக்குள் மௌத் அலிஸ்லாம் அல்லா கிட்ட பார்த்து கேட்பாங்க யா வானவர்களுக்கெல்லாம் தலைவர் அதாவது வானவர்களுக்கெல்லாம் தலைவர் இந்த பூமிக்கு வகைக்கு பொறுப்பான ஹஜ்ரத் ஜிபிர் அலிஸ்லாமுக்கும் மரணம் இருக்கின்றதாயா அல்லா அல்லாஹ் சொல்லுவான் அலா தஸ்மா கௌலி குல்லு நப்சின் இக்கத்துல் மவுத் குல்லு நப்சின் இக்கத்துல் மவுத் ஏ மலக்குள் மவுத்து என்னுடைய குருவானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்காமல் இருந்து விட்டீர்களா உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் அந்த மரணத்தை அரசவித்தே ஆக வேண்டும் கண்ணியமானவர்களே மலக்குல் மவுத் இஸ்லாம் ஹசரத் ஜிப்ரில் இஸ்லாமுடைய ரூஹ கைப்பற்றுவாங்க சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் ஹசரத் ஜிப்ரில் இஸ்லாம் சக்கராத்துடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த வேதனையுடைய கொடூரத்தினால் அவர்களுடைய ஆறுநூறு இறக்கைகளும் சுடுபட்டு அது அப்படியே கருகி பொசுங்கி போய் சத்திய வண்ணம் உலகத்துக்கு விழுந்துடுவார்கள் ஹசரத் ஜிபில் அல் இஸ்லாம் சிகரெட் அடிச்சவங்க இல்ல ஹசரத் ஜிபில் அலிஸ்லாம் சாராய் குடிச்சவங்க இல்ல ஹசரத் ஜிபில் இஸ்லாம் படத்திலையும் நாடகத்திலையும் அலைஞ்சு திரிஞ்சவங்க இல்ல பாவம் தான் என்னன்னு கண்டுராத பாவத்தை சிந்தித்திராத பாவம் என்றால் இதுதான் என்று வாயால் கூட வல்லித்திராத அந்த ஜிபிலுக்கே இந்த அளவு கொடூரமான சகாத் என்றால் ஏன் உங்களோட தக்ராத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க அல்லா கேட்பான் மன்கான பாக்கியன் பித்துன்யா எல்லா ஹசத் மீகா இருக்கிறார் யாழ்லா அல்லா சொல்லுவான் ஹசத் மீகாவுடைய ரூகையும் கைப்பற்றுங்கள் கண்ணியமானவர்களே ஹசத் மீகா என்று சொல்ற லேசுப்பட்ட மலக்கல்ல சொன்னாங்க ஹசத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசத் நிறுத்தி வைத்து ஏழு வாரம் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் தண்ணீர் என்ற பேரில் இருக்கின்றதோ அது ஆற்று தண்ணியா இருக்கேலும் கடல் தண்ணியா இருக்கேலும் மழை தண்ணியா இருக்கேலும் கிழக்கு தண்ணியா இருக்கேலும் எதுவெல்லாம் தண்ணீர் என்ற பேரில் இருக்கின்றதோ அந்த அனைத்து தண்ணீர்களையும் ஒன்று சேர்த்து இந்த மீக்காயில் அலைத்தலாமுடைய மேலே ஊற்றினால் அந்த தண்ணீர்கள் இந்த மலக்குடைய நெத்தியை தாண்ட மாட்டாது என்றார்கள் சுபகானல்லா எந்த அளவுக்கு பிரமாண்டமான தலை அதுக்கேற்ற ஒரு உடம்பு அதுக்கேற்ற பல சிறகுகள் கண்டியமானவர்களே எந்த அளவு பிரமாண்டமான ஒரு படைப்பாக இருக்கும் சொன்னால் ரூஹ கைப்பற்றுங்க சொன்னாங்க அதற்கு கைப்பற்ற சந்தர்ப்பத்துல இந்த சக்கராத்துடைய வேதனை தாங்காம மீகால் அலைசலாம் சத்தம் போடுவாங்க முதல் சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் அந்த சத்தம் போடப்பட்டிருந்தால் மனிதர்கள் எல்லாம் இதயம் வெடித்து மர்மித்திருப்பார்கள் சுபானல்லா பாவம் செய்தொருவர் அல்ல அல்லா கேப்பம் மன்கான பாக்கியம் துன்யா எல்லா சுமக்கும் மலாய்க்குமார்கள் இருக்கிறார்கள் யா அல்லா ஹசரத் அல்லாஹு தாலா மலக்க பார்த்து சொல்லுவாங்க அவர்களுடைய ரூஹையும் கைப்பற்றுங்க சொன்னாங்க ஹசரத் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் எனக்கு ஹசரத் ஜிப்பினுடைய பிரமாண்டத்தை வர்ணிக்கலாம் எனக்கு ஹசரத் மீகாருடைய பிரமாண்டத்தை வர்ணிக்கலாம் ஆனாலும் அரசை சுமக்கும் மலாய்க்கமாவுடைய பிரமாண்டத்தை வர்ணிப்பதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் சுபகானல்லா ஆனாலும் அவர்கள் சுமக்கும் அந்த அரசனுடைய பிரமாண்டத்தை வர்ணிக்கிறேன் தப்சீர் குபுரால ஒருத்தர் ஹஜர் ஜிப்ரில் அலி சலாத்து வசலாம் அல்லா கிட்ட கேட்டாங்க அல்லா நான் உன்னுடைய அரிசை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் எனக்கு அனுமதித்தான் அல்ல சொன்னாங்க உங்களுக்கு ஏலா ஜிப்ரேல் சொன்னாங்க யாரெல்லாம் என்னுடைய அறுநூறு ரக்கையை விரித்து முடியுமான அளவு ஸ்பீடிலே நான் பறக்கிறேன் எனக்கு அனுமதி தாயா நான் ஆரம்பத்திலே ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாமுடைய ஸ்பீட பற்றி தெளிவுபடுத்திட்டேன் அல்ல சொன்னா பாருங்க ஆறுநூறு ரக்கையையும் விரித்து முடியுமான அளவு ஸ்பீடிலே ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல கிட்டத்தட்ட பதினையாயிரம் வருடங்கள் பறந்தார்கள் பறந்து வந்து அல்லா கிட்ட சொன்னாங்க யாழ்லா உன்னை போன்று விசித்திரமாக படைப்பினங்களை படைக்க தகுதியானவன் யாரும் கிடையாது யாழ்லா கேட்டாங்க ஜிப்ரிலே எல்லாம் நீ எப்படி உன வானத்துக்கு எந்த தூணும் இல்லாம படைச்சு வச்சிருக்கிறையோ அதே போன்று உன்னுடைய அரிசையும் படைத்தழகு படைத்திருக்கிறாய் யாழ்லா அல்லாஹ் சொன்னான் ஜிப்ரில் நீங்க சொல்றது பிள்ளை ஏன் யாழ்லா என்னுடைய அரசுக்கு தூண்கள் இல்லாம இல்ல என்னுடைய அரசுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் தூண்கள் இருக்குது நீங்க ஒரு அறுநூறு ரெக்கைய விரிச்சு உங்களோட முடியுமான ஸ்பீட்ல பதினைஞ்சாயிரம் வருடம் பறந்தீங்களே நீங்க இதுவரைக்கும் என்னுடைய அரசினுடைய ஒரு தூணுடைய முக்காவாக கூட தாண்டல்ல புட்போர்ல பறந்துருக்கிறீங்க இது போன்ற ஆயிரம் தூண்களை கொண்ட ஆட்சியை சுமக்கும் அந்த மாயக்கமார்கள் எந்த அளவு பிரமாண்டமான படைப்பாக இருப்பார்கள் கண்ணியமானவர்களே அல்ல சொன்னான் அவர்களுடைய ரூகையும் கைப்பற்றுங்கள் கடைசியா உலகத்திலே மீதம் இருப்பது ரூகுக்கு பொறுப்பான மலக்குள் மவுத் அலஹிசலாத்து வசலாம் அவர்களும் அல்லாஹும் மாத்திரம்தான் அல்லாஹ் கேட்பான் மன் கான பாக்கியன் சித்துன்யா மன்கான பாக்கியன் துன்யா மாணவர்களே மாணவர்களுக்கெல்லாம் தலைவர் ஹசரத் ஜிப்ரீல் அலை சலாமுக்கே சந்தர்ப்பம் கிடையாது என்றால் அரிசை சுமக்கும் மலாய்க்கமார்களுக்கே சந்தர்ப்பம் கிடையாது என்றால் இந்த அற்பமான அடியான் எனக்கும் சந்தர்ப்பம் கிடையாது என்பதை புரிந்த மலக்குள் மௌத் அலை சலாத்து சொன்னாங்க ஆனா அபுதுல்லா பலகீனமான ஒரு அடியான் நானும் நித்திய ஜீவன் உனக்கு மரணம் கிடையாது யாழ்லா உனக்கு முடிவென்பது கிடையாது யாழ்லா நீ ரப்புல் ஆலமீன் யாழ்லா படைத்தவன் ரப்புல் இசத் அல்லா நீயும் இந்த பலகீனமான இந்த அடியானும் மாத்திரம்தான் உயிருடன் இருக்கிறோம் யா அல்லா அல்லா கேப்பான் மலக்குள் மௌத்தை பார்த்து யா மலக்குள் மவுத் அலா தஸ்மா கௌலி குழு நப்சின் தாயகத்தில் மௌத் யா மலக்கல் மௌத் அலா தத்மா கௌலி குள்ளு நப்சின் தாயகத்துல் மவுத் கண்ணியமானவர்களே ஹசரத் மலக்குல் மவுத் அலஹி சலாத்து வசலாம் சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே போய் தன்னுடைய ரூகை பறிக்க ஆரம்பிப்பார்கள் இதுவரைக்கும் நினைச்ச நினைச்ச ஆக்கள் நினைச்ச பட்டன்ல ரூக கைப்பற்றியவர் அவர் அவருடைய ரூகை கைப்பற்றுகிறார் கண்ணியமானவர்களே அந்த ரூகை கைப்பற்றும் போது ஒரு சத்தம் போடுவார்கள் சொன்னாங்க அதற்கு சொல்லுல்லா யா இந்த ரூஹை கைப்பற்றும் இந்த சக்கராத்துடைய வேதனை இந்த அளவு கொடூரம் என்பதை நான் ஆரம்பத்திலே புரிந்து வைத்திருந்தால் மலாய்க்கமாவுடைய ரூஹை நான் இன்னும் லேசாக கைப்பற்றிருப்பேனே யாழ்லா நபிமார்கள் தொழுகையாளர்களுடைய ரூஹை நான் இன்னும் இலேசாக கைப்பற்றிருப்பேனே யாழ்லா இது இந்த அளவு வேதனையாக இருக்கின்றதே யாழ்லா இந்த வேதனையை தாங்கும் சக்தி எனக்கு கூட இல்லவே யாழ்லா என்று அந்த மலக்குள் மௌ கத்திர சத்தம் சொன்னாங்க அதற்கு சொல்லுல்லா முதல் சூருக்கு முன்னால் கேட்டிருந்தால் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம உலகமும் அழிந்துவிடும் கண்ணியமானவர்களே அன்பு சகோதரர்களே நான் இவ்வளவு நேரம் ஜும்மா ஆரம்பித்ததுல இருந்து இதுவரைக்கும் பேசியது உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்களுடைய சக்கரார் உலகத்தில் வாழ்ந்த நபிமாருடைய சக்கரார் பாவத்தை கண்ணால் கண்டிராது பாவத்தை நினைத்திராது பாவமே செய்யாத மலாய்க்கமார்களுடைய தக்கிறார் என்ன தெளிவுபடுத்த வாரேண்டா இவர்களுடைய சக்கராத்தே இந்த அளவு கடினம் என்றா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏண்ட உங்களுடைய சக்கராத்துடைய நிலம் என்ன உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே ஐந்து நேர தொழுகையையும் நேரம் தவறாது கடைபிடித்து வந்த ஒரு மனிதனுடைய சக்கராத்தை பற்றி தெளிவுபடுத்தும் சந்தர்ப்பத்திலே ஐந்து நேர தொழுகையையும் அதான் சொன்னவுடன் மஸ்ஜிதுக்கு வந்து முன்சப்பிலே தொழுகையினுடைய மகத்துவத்தை பேணி ஜும்மாவுக்கு நேர காலத்துடன் வந்து இமாம் மிம்பருக்கு ஏறும் முன்னரே நேரம் ஒதுக்கி மசிதுக்குள்ளால் இருந்து தொழுகையை கடைபிடித்த ஒரு மனிதனுடைய தகரா அந்த மனிதனை நிறுத்தி வைத்து முன்னூறு வாள்களினால் துண்டு துண்டாக வெட்டினால் அந்த உடம்பு என்ன வேதனையை உணருமோ இதை விட கடினம் தொழுகையாளுடைய தகரா எத்தனை பேர் இந்த குடும்பத்தில் என்ன மகன் தொழுகிறான் வந்திருக்கும் எத்தனை பேர் வெறுமனே ஜும்மாவுடன் மாத்திரம் எனது தொழுகையை சுருக்கி வைத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே உலகத்துடைய வாழ்க்கை பொய் கண்ணியமானவர்களே உலகத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்கல்ல வாழும் அந்த மறுமைக்கு தயார் செய்வதற்கு எனவே கண்ணியமானவர்களே அன்பு சகோதரர்களே அன்பு வாலிபர்களே ஏன் உங்களோட வாழ்க்கை படைத்தவன் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும் ஏண்ட உங்களோட வாழ்க்கையில ஏண்ட உங்களோட வாழ்க்கையினுடைய முடிவாகி அந்த சக்கராத் ஏண்ட உங்களோட கடைசி அந்த தருணம் அழகாக அமைய வேண்டும் உலகத்தில் எத்தனையோ பேரை கண்டு கழித்திருக்கிறார் எத்தனையோ பேருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் கண்ணியமானங்களே விரும்பியோ விரும்பாமலோயோ நானும் நீங்களும் கடைசியாக இந்த கண்ணால் பார்க்கும் அந்த முகம் அந்த மலக்குள் மௌத் அலைசலாமுடைய முகம்தான் அந்த முகம் அழகானதாக மாற வேண்டும் அந்த முகத்தை பார்த்து சிரித்த வண்ணம் அந்த சுவர்க்கத்தை கண்டு கழித்த வண்ணம் எனது கடைசி முடிவுகள் கழிய வேண்டும் எனது கடைசி வார்த்தைகள் புனித கலிமா லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த களிமாவாக மாற வேண்டும் கண்ணியமானவர்களே எனவே கெஞ்சி கேட்கிறேன் என வாழ்க்கையை மாற்றுவோம் எங்களோட தொழுகையை கடைபிடிப்போம் மசிதுக்காக வேண்டி நேரம் கொடுப்போம் குடும்பத்தை சீராக்குவோம் வட்டிலிருந்து தூரமாகுவோம் டிவியில ஹராத்த படத்திலிருந்து தூரமாகுவோம் எனது குழந்தைகளை அமாரிதமாக பாதுகாப்போம் அமாரிதமாக ரப்பிடம் ஒப்படைப்போம் எமது கடைசி முடிவை நல்லதாகுவதற்காக வேண்டிய எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் எனவே கண்ணியமானவர்களே படைத்தவன் ரபுலிசத் அல்லா இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய தக்குவ அந்த கூட்டத்தில் இணைய மோலையும் சேர்த்தருள்வானாக யாழ்லாங்கிற பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா நல்ல பாவம் செஞ்ச கூட்டம் கையேந்திருக்கிறோம் யாழ்லா நல்ல பாவ கரத்தோட கையேந்திருக்கிறோம் யாழ்லா நல்ல நாங்க வாழ்ந்த நாட்களை விட செஞ்ச பாவங்கள் கூட யாழ்லா நாங்க உலகத்துல பார்த்த பார்வைகளை விட செஞ்ச பாவங்கள் கூட யாழ்லா இதுதான் செய்த பாவம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பாவம் செய்த பாவிகள் யாழ்லா நாங்க செஞ்ச பாவம் எங்களுடைய ஞாபகத்துல கூட இல்ல யாவுலா அந்த அளவு பாவம் செஞ்சப்படு பயங்கரமான பாவிகள் யாவுலா யாரு எங்களை பாவங்களை மன்னிச்சிரியாவுலா நிலைகளை பொறிஞ்சுக்கோயா அல்லா நிலையை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சு மறைச்சிரியா அல்லா அல்ல நல்லவங்களை போல் இருக்கிறோம் யாவுலா நல்ல தொப்பி தாடியோடு இருக்கிறோம் யாவுலா ஹாஜி ஹாஜியாந்த பேரோடு இருக்கிறோம் யாவுலா முஸ்லிம் பேரை சுமந்த வண்ணம் இருக்கிறோம் யாவுலா நாங்க செஞ்ச பாவத்தை நீ வெளியாக்கிறா மக்கள் முகத்துல காரி துப்பிடுவாங்க யாழ்லாம் சமூகம் மதிக்காது யாழ்லாம் நாங்க செஞ்ச பாவத்தனி திரையிட்டு போட்டு காட்டா என்ன மறைவு என்ன விட்டுட்டு போயிட்டு யாழ்லாம் என குழந்தைகளை மதிக்க மாட்டாங்க யாருலாம் யாருமே இல்லைன்னு நாடு கடந்து செஞ்ச பாவங்கள் யாருலாம் ஊர் தாண்டி செஞ்ச பாவங்கள் யாருலாம் இருத்துல செஞ்ச பாவங்கள் யாருலாம் ரூபடைய கடலை அழைத்து செய்த பாவங்கள் யாருலாம் என மனைவி அந்த பாவத்தை காணல யாருலாம் குழந்தைகள் காணல யாருலாம் ஊர் மக்கள் காணல யாருலாம் ஏழு வாரத்துக்கு மேலால் நீ அதை பார்த்து கொண்டிருந்தாய் ரப்பே பாவத்தை வெளியாக்கிறாதே அல்லா கேவலப்படுத்தினாதே அல்லா சோதிக்கிறாதே அல்லா வேதனைப்படுத்தினாதே ரப்பே நாங்க எவ்வளவு தான் பாவம் செஞ்சாலும் நாங்க ஒன்று அதிகாது யாருலா நீ தருகிற ரப்பு யாருலா நீ தருகிற எஜமான் யாருலா நீ மன்னிக்காட்டி மன்னிக்கிற ரப்பு இல்லையா அல்லா நீ தண்டிச்சா என்று கேட்க யாரும் இல்லையா தந்துராதே யாழ்லா அராட்டோட மௌத்த தந்துராதே யாழ்லா நல்ல மௌத்த தாயாழ்லா மாயக்கமாவுடைய சக்கராத்தை கடிதம் நம்பே நபிமாவுடைய சக்கராத்தை கடிதம் யாழ்லா நான் ஒரு பாவி யாழ்லா என் வாழ்க்கை அராத்தில யாழ்லா என் குடும்பம் அராத்தில யாழ்லா இந்த நிலவையில சக்கராத்தை சக்தி இல்லையா ஒரு காய்ச்சல் வந்தா தாங்காத உடம்பு ரப்பு ஒரு முள்ளு குத்தினா கூட தாங்கலாத வயசு யாழ்லா அந்த படு பயங்கரமான சக்கராத்த தாங்குற சக்தி இல்லையா எடுத்த கிராத்திலே சாட்சி ஆள்லா கஷ்டப்படுத்திடாதே ஆள்லா செஞ்ச பாவத்தை அந்த இடத்துல பிடிச்சிடாதே ஆள்லா செஞ்ச பாவத்துக்கு ஏத்த தண்டனையா சக்கராத்த ஆக்கிறாதே ஆள்லா கடைசி முடிவு யாழ்லா கடைசி பார்வையாள்லா கடைசி நொடியல் யாழ்லா அராத்தோடு வாழ கஞ்சி கேட்குறவியாள்னா வட்டியோட மௌத்து வாழவியாள் சிகரெட்டோட மௌத்து வாழவியாள் எஸ்பியோட மௌத்து வாழவியாள்னா ஜினாவோட பாவத்தோட மௌத்து வாழவே தொழுகையிலுகிற மௌத்து தாயாள்னா சுஜூதுல தாயாள்னா பள்ளிக்குள்ள தாயாள்னா மனைவி மக்களோட தாயாள்னா அராத்துட்டும் பாதாத்து ரப்பே கேவலமான மௌத்து வாழவியாள்னா நல்ல மௌத்து தாயாள்னா நல்ல சக்கரா கஷ்டத்தாயாள்லா கடைசி முடிவை கழிவாவா ஆக்கியாள்லா கடைசி பாடைய சுவர்க்கமா ஆக்கியாள்லா வயோதிப்பவர்கள் கேட்கிறோம் தாடி படுத்தவங்க கேட்கிறோம் யாழ்லா பிடிக்க வேண்டிய வயசுல சிக்கரத்தை தூக்கிட்டோம் யாழ்லா வர வேண்டிய வயசுல பார்க்கு நடந்துட்டோம் யாழ்லா வட்டிக்கு எடுத்துட்டோம் யாழ்லா யாழ்லா இந்த முதுமையான வயசுல சக்கராத்தை தாங்க உடம்பு சக்தி இல்லையா நோயில கஷ்டப்பட்ட உடம்பு யாழ்லா நோயில வருத்தப்பட்ட உடம்பு யாழ்லா சக்கராத்தை தாங்கலாம் இந்த முதுமை பலம் இல்லையாள்லா பார்த்து மன்னிச்சிரியாள்லா கல வாலிப்பது கேட்கிறோம் படத்தை பார்த்துட்டோம் யாழ்லா டிவிலையும் நாடகத்திலையும் மூழ்கிட்டோம் யாழ்லா அந்நிய பெண்களுக்கு பின்னால் அலைஞ்சிட்டோம் யாழ்லா இந்த நிலைமையில மௌத்துவானன் யாழ்லா தௌபாவோட மௌத்த தாயாள்லா பள்ளிக்குள்ள மௌத்த தாயாள்லா என்னோட வாலிபத்தை நீ கபுல் செஞ்ச நேரத்துல மௌத்த தாயாள்லா யாழ மதிக்கக்கூடிய கூட்டமாக எங்களை ஆக்கிரியாள்லா எல்லாம் மஸ்திதுடன் நெருக்கமானவர்களாக எங்களை ஆக்கிரியாள்லா யாழ்ல இந்த மஹல்லாவை பொறிஞ்சுக்கோ யாழ்லா இங்கு வரக்கூடிய சோதனையில் இருந்தும் இந்த மஹல்லாவத்துல பாதுகாத்துறியாள்லா யாழ்ல விஷேடமாக யாழ்லா எடக்கெட தண்ணி வருது யாழ்லா யாழ்ல நாங்க கஷ்டப்படுறோம் யாழ்லா யாழ தூங்குவதற்கு கூட நிம்மதி கிடையாது யாழ்லா யாழ்ல உங்களுடைய ரஹ்மத் மழை பெய்தால் எமது உள்ளங்கள் எல்லாம் படபடக்குது பசிக்குது நாம் எங்கு செல்வதென்று பதட்டம் யாழ்லா மனைவி மக்கள் தண்ணில யாழ்லா சாமன் தட்டி தண்ணில நாங்கள் செஞ்ச பாவம் தடுப்புக்கு காரணம் யாழ்லா ஊருடைய பாவத்தான் காரணம் யாழ்லா தாக்குற சக்தி இல்ல யாழ்ல எப்ப மழை பெஞ்சாலும் நாங்க நலையிறோம் யாழ்ல எப்ப மழை பெஞ்சாலும் நாங்க அலையிறோம் யாழ்லா எப்ப மழை பெஞ்சாலும் தாகிறோம் யாழ்லா பாவத்தை கொண்டு சோதிச்சிடாதே ரப்பு நாங்க எல்லாரும் மனப்பூர்வமா சௌபா செய்யறோம் யாழ்லா உன மலையங்களுக்கு ரமத்தா ஆக்கிறி யாழ்லா வேதனையா ஆக்கிறாது யாழ்லா யாழ்லா இந்த ஊரை நீ பாதுகாத்திரி யாழ்லா ஊருக்குள்ள தக்குவாளர்கள் உருவாக்கிரி யாழ்லா ஊருக்குள்ள நூத்துக்கு நூறு பேஸ்கவர் உருவாக்கிரி யாழ்லா இந்த மஹல்லாவை முழு நாட்டுக்குமே முன்மாதிரியான மஹல்லாவை ஆக்கிரி யாழ்லா இல்லாம உலமாக்களை மதிக்கிறாங்களோ அவங்களை நீ யார் இல்லாம இந்த ஜும்மாவுக்கான ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்களை நீ யார் யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வரும் உலமாக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அந்த தனவந்தர்களை நீ கபுல் செஞ்சுக்கோயாள்லா அவனோட வியாபாரத்தை நீ பொருந்திக்கோயாள்லா நல்ல இந்த ஜும்மாவையும் இந்த ஊரையும் இந்த துவாரையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருப்பியால் ஏற்று கபுல் செஞ்சுக்கோயாள்லா